you <laughs> ശ്രീശൈലയാപാത്രം ദീപജ്ഞാതിഗുണാന്തമിതീന്ദ്രപ്ലവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം ാമധ്യമാപരമ്പരാം യോനിത്യമദ്രുതപദാം വിജയക്മരുക്മര്യാമോഹസ്തതിരാണനായ മേണേ ശ്രീമത്തലങ്കരികളും പ്രണമാമി ബോധനാ ബോധം ശ്രീഭക്തിഷാരഗുണജയ

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா குண்டலமேடல்லதோர் சாந்தமன் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கோருவரேத்து கலைஞரின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு சூடிவித்தொண்டர்களே கலிகள் கருமந்திரத்தே திருவோண திருவிழவேல் படைத்தவைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமையாரம் பெருமான் உந்தனை கடியோமென் இழுத்து பட்டாலே அடியாங்களை கொடு வீடுபத்தைந்தது திருமதுரையில் சிலகுணைத்து ஐந்தலைய பைனாக தாய்ப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்ட அணிஹோட்டி அருகான் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நாடு உனக்கு பலபடி பவித்திரனை பரமேற்றியை சார்ந்தவென்னும் பில்லாண்டான் தன்னை பில்லிபுத்தோர் விட்டுகிஸ்தான் விரும்பியதுதான் உரைப்பார் நமோ நாராயணாய வெண்ணு பல்லாண்டு பரமாத்மனை சூழ்ந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுயத்தான் விரும்பிய சொல்லான் உரைப்பார் நமோ நாராயணாயவன் பல்லாத பரமாத்மனையே

தேவாலன் பரவல்களே எங்கள் கொடியேடுத்தாண்டவராஜா பொங்கல்கள் மங்கையர் கோரி இந்த மறையாய் நாம் அனைத்து சாதித்தருளா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம் பயல் பிறந்தே கோடினேன் கோடி இளையவர் தம்மோடு அவர்களந்தளவியேந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் என்னும் நாடினேன் நாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம் வயல் பிறந்து கூடினேன் கூடியவர் தம்மோடு

சொல்வார் குழந்தையலுதே என் நாவினால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்றும் அவரவர் பணமுறை துணையா பாவியே நுராதித்தனை பழுவாய் மொழி நலனால் துணையட நான் தயார் நாவினாலுயனான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன சேமமே வேண்டித்து வினவருக்கு தெரிவனாருடைய உருவே ஓமனார் கண்ட கணவிடம்

சிக்கல திருவருள் பெற்று குரல்களை தொழிந்த உடம்பலாம் கண்ணனே நள்ளிரளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நான் உரை சொட்டம் எனக்கருள் தஞ்சமாமணி கோயில வணங்கி நம்பினார் வீரனான் கண்டு கொண்ட நாராயணா என்னும் சொத்த எனக்குள் அம்பினார் கருவி குரலுக்கு கஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் என்னுடைய கற்பகம் புலவர் கலைகளன் உடைய கண்டவாறு பாடு பொருளாளியே உணர்ந்தய தொழுமே நற்பொருள் காண்பின் பாடினே வைமே நாராயணா என்னும் நாமேங்களை புலந்தது கருத்துடைய செல்வதை குய்யுமா என்னே நத்துணையாக பத்தினே நடிகன் நாராயணா எண்ணம் நான் குழந்தரும் செல்வம் தந்து அடியார் நிரந்தரம் செய்ய நீர் விதம் பரவ அருளொரு பெருகிற தந்திட நாராயண செய்ய அனந்தரன் சொல்லனான் கண்டு கண்டேன் நாராயணா என்னும் நிரந்தரம் செய்யும் நீர் மிகும் பரலும் நலந்தரன் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் மாலை இவை கொண்டு கணத்தொண்டே நினைவேன் பிறரே சொல்லினங்கண்ணாம் நன்றுதான் கண்டே நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாம் வண்டரமாடி செஞ்சொலாடு இவை ஒன்று அஞ்சுதான் கண்டு நமுறவினைக்கு தாயே தந்தையன தாரண நோயே பட்டொழிந்த உன்னை விரையா திருவேங்கடவா நாயன் வந்தடைந்த நல்கியார் என்னை கொண்டருளாயே வந்தடைந்த தாரவே இளமக்கரந்த நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராகையின் சொல் விரையார் திருவேங்கடவா நாயன் வந்தடைந்தேன் அங்கியால் என்னை கொண்டருளே கண்மரவார் மயக்கில் பட்டு மாநிலத்தினாலே நாராவித நரகம் புகும் பாபம் செய்தேன் சொல் திருவேங்கடமாமலை என்னாய் வந்தடைந்தேன் அடியேனையாட் தொண்டர்கள் பல்லு குறிக்கோரம் நிலாமையினால் என்றார்க்கு இனிதாக உரைத்தறிய உளிர் மாமலகளவா அன்னே வந்தடைந்தேன் அடியேனையாட் கொண்டருளந்தாரத்தனையும் பிறந்தே இறந்து தொழுந்தேன் நலந்தார் ஒன்றுமில்லை நல்லதோரங்கடவா அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேன் குப்பாரின் அடிய தொடர்ந்து தவங்கிருக்கின்றன திருவேங்கடமாமலை என்னப்பா வந்தடைந்தேன் அடியாட்கொண்டால் மஞ்சுளாவுமாராய் புனாராக்களுள் புலம்பி தொடர்ந்து தொழிந்தேன் சிகரா பிரதார் திருவேங்கடமா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனையார் கொண்டருளேன் பாலகனாய் பல தீரங்கள் செய்து விட்டேன் பெரியேன் பிறர்க்கே உழைத்து கணமா மலகன் கணவா அரிய கந்தனைந்தேன் அடியார் கொண்டருளே பல்விரவே நுண்ணைத்தான் என்பதோராசையால் ஏற்று பிறப்பு இடருத்தரையும் பெருமாட்டு ஆத்தேன் வந்தடைந்த அடியணையால் கொண்டொன்னுமில்ல பாவமே செய்து பாவியானேன் மத்தே ஒன்னறியேன் மாயங்கள் மாதவனே கமலச்சுடங்களவா அத்தே வந்தடைந்தேன் அடியே ஆட்கொண்டருளாய எங்கார் மன்னனை வினோதா பொழில் வேங்கள் பன்னார் பாடல் பத்த பயில்வார் எங்காரை பரவ பொழில்கள் திருமங்கயர் பாடல் பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டோள் மணிவண்ணா செவ்விலிருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு வடிவாசோய் மனத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு முழங்கு அப்பாஞ்சம் பல்லாண்டு ராமானுஜானிர்வியாக்கிய பர்ததாம் அபிவத்ததாம் ராமானுஜானிர்வியாக்கிய व्यापिने भूयात् लोकैलेखिणे श्रीरङ् श्रीरङ्गप्रियमनुभद्रवा अनिलम् सम्बद्धया श्रीरङ्ग श्रीरङ्गप्रियमनुभद्रवा अनुदिनं सम्बद्धया नमस्ते श्रीरमानगरजन्मने प्रसादत्तमः प्राप्य श्रीशैलदयापात्रम् दीवक्यादिगुणात्मवम् न्द्रप्रवणम् वन्दे रम्यजामानरम् मुने வாடிருவாயுழை மாதரவால் வாய் மணவாரமாமுனிவன் வாடியவன் மாதன் திருவாய் உழைப்பு மாநிலத்தோர் பேரும்படி உழைக்கும் சுந்தர கையில் முக்கோணம் வாழிய வாழிய வாழி புகழ்வாழிய அடியார்கள் வாழ அரங்கனகள் வாழ சரவந்தோர் வாழ கடல் சேர்ந்த மண்ணு உலகம் வாழ இன்னோ தாயே